வேண்டிய வேதங்களோடு உலக பார்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தோல் மணிவண்ணா உன் ஆயிரம் பல்லாண்டு பரிவாயின் வளவார் விடல் வாழ்கின்ற வங்கையம் பல்லாண்டு பரிவார் சோதி வளத்துறையம் சுடராழியம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு என்றாள் மணிவண்ணா உன் சேவடிக்காவியோடும் என்னோடும் பிரிவில் ஆயிரம் பல்லாண்டு பணிவாய் நிலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு பணிவார் சோதி மலத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு பணிவார் பக்கு பழங்க பாஞ்சனியும் பல்லாண்டு பட்டு நெல்லை உள்ளீரே வந்து மங்கொன்பேன் கூழால் பற்ற நீர்களங்கள் குழுவினில் புதுலகா காலம் பழிப்பினாம் நாங்களிலா கதர்வாள் இலங்கை பாழாளாக படைபொருளான பல்லாண்டு வந்து எங்கள் குழாந்து கொடுமணமுடையே கல்வரம்புள்ளை கூடி பாடுபணவனை பத்தருள்ளே வந்த பல்லாண்டு கோரிமினேதிபதியாகிய பண்டை குலத்தை தவிர்ந்த வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு தொடங்கி வந்து வழிபடியாற்றி திருவிழாவில் அறியழைத்தவனை பல்லாண்டு வல்லாயிரத்தான் கணக்கு பல்லாண்டு குருது மேலும் கையடை காரியங்களுக்கு பொருள் காதிக்கு கொண்டோ நல்லதோ சாந்த என்ன வெள்ளையாக்க வல்ல பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு திருவிழாவில் படைத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு திருமதுரையில் தலைப்பாய்ந்த தேவனே உன்னை பல்லாண்டு கூறுகிறாட்டியர்கள் செல்வனை போல திருமாலே நமோ நாராயணா நாமம் பல பரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவன் பவித்திரனை பரமேட்டியே விட்டு நமோ நாராயணாய வெண்ணே பல்லாண்டம் பரமாத்மனை சோழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டு திறனை பெற வேண்டிய താണ്ട വെണ്ണമില്ലാണ്ടാൻ തന്നെ വില്ലിടത്തോർ വിട്ടിയത്തൻ വിരുമ്പിയതാണ്ടെന്നുറപ്പാൻ നമോ നാരായണായ വെണ്ണെ അല്ലാണ്ടം പരമാത്മനെ സാഗരം മറിവിനും தாரம் பாயாலம் மண்குருவோர் மேலத்தார் மேலும் வாய்ந்தவளர்பாதம் வழங்குகின்றேன் ஆய்ந்தவரம் சீராசனவாபன் சென்றவர்கள் உள்ளம் பெற வாண்டிகளும் சோழ முதலன்

ஐயார்த கரத்தே என் கருமானிக்கவே என்ன பொய்யே சொல்லி விதிவாய் என்ன காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனார் ஐயா சக்கரத்தே என் கருமானிக்கவே என்ன ஐயோ கண்ணமிரான் அரையோ இணை போனாய் மாமது தென்னடுவே என் பொன்னாடியே என்ன பெருமான் அவனெல்லாகி ஒழிந்தான் வானே மாநிலமே மத்தமுத்தம் என்னுள்ளமாயம் சொல்லு வள்ளல் மணிவண்ணனே என்னே உன்னையும் உன்னை கண்டு கொண்டொழிந்தொழிந்தேன் வெள்ளத்தனை கிடந்தாய் இனி உன்னை விட்டன் கொள்வனே உன்னை விட்டன் வாதங்கள் சொல்லிய கண்கள் மனேன் மனத்தோழித்து கண்ணனை வைத்து எனதாவியும் நீக்கவில்லேன் என் கண் மறுத்து என்னை கூயருளாய் கண்ணனியானே மாறிக்க கண்ணீர்

அறமுயலாழி அங்கை தருவேணியம்மான் தன்னையான் அவனம் விடத்தான் யானால் எம்மாவிற்கு விரிவாய்க்கின்ற வாழ்க்கைங்கள் போதும் புரிந்தாய் கைதலை பூசலிட்டு மெய்மாலாய் ஒழிந்த எம்பிராலும் எம்மேலாய் தேவர் தேவர் எம்மே மலர்வந்தினால் அடியே மனத்தே மன்னியரும் பெருஞ்செல்வம் நன்மக்களும் மேலார் தாய் தந்தையும் அவருடைய அறிவே கொண்டு சுபர்ணவாய் போல் பிறவிக்கடல் திருச்சக்கரம் சங்கினடும் ஆவாவெண்ணருள் செய்து அடியாருடைய நரசிங்கமுமாய் குரலாய் காணாரேணமுமாய் கண்ணன் தன்னை ஏர்வளவன் குருகோமன் வண்ண ஒன்றமிழ்கள் இவையாயிரத்துளிப்பத்தும் ஆர் வண்ணத்தால் உரைப்பார் அடைக்கீழ் புகுவார் கண்ணன் கண்ணபிரான் கமலத்துடன் கண்ணன் தன்னை ஏர்வளவன் குரணி உருகோச்சடகோமன் சொன்னேர் வண்ண ஒன்றமிழ்கள் இவையாயிரத்துழைப்பத்து ஆர் வண்ணத்தால் உரைப்பார் அடைக்கீழ் புகுவார் பொழியாபம் நடிகண்டவரம் நெய்த நமனை திங்கு யாதன் மலம் நண்பூதங்கள் மண்மேல் மலைய புகந்திரபாடி ஆடி ஒளிதர கண்டகொன்மேல் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலைய புகந்திட ஆடி ஒளிதர கண்டாம் கண்டாம் கண்டாம் தொண்டீர் மாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பல்லார் பாடினில் நாடு பரந்ததிரியம் நீங்கே தேவர்கள் அம்பு வந்து புகுந்து திரியம்பத்தி பேரின்பவெல்லாம் பரிகாரில் வண்ணனமான் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் இரிய புகழ்ந்திடமாடி எங்கு விடம் கொண்டனங்கள் சமயத்தையெல்லாம் எடுத்து கிழவன போல கடங்கடல் வள்ளி பெருமான் தன்னுடை பூதங்களே இருந்தும் எழுந்து வேதம் பலபலபாடு நடந்தம் பரந்தம் குனித்தம் நாடகம் செய்கின்ற கொன்ன உலகத்தே வைகுந்தன் புகங்களாய் மாயத்தினாலெங்கும் அழியோன்னில்லையறக்கார் அசுரர் பிறந்தீருள்ளீரே உய்யும் வகையில் அதொண்டீர் ஊழிவயர் திருங்குன்னே எண்ணம் விழாதே பகைவே இனமெல்லாம் நின்னையும் உலகில் கழிவான் நேமிப்பிரான் ஆரியம் தொல்லி ஆரியம் ஞானம் பறந்தார் சென்னை தொழில் மென்தொண்டே சிந்தையை சென்றிருத்தியே Levantó un mayor மருத்துவனோடு கண்டீர் மார்க்கண்டேயனங்களே மனவொன்றும் வேண்டா கண்ணனல்லால் தெய்வமில்லை இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியார் அவர் நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தைவநாயகன் தானே மார்வனமல்லன் பூதங்கள் கீதங்கள் பாடி பிறப்பெண்ணி ஞானத்து மிக்கார் மேவி தொழுகி பெறப்புடையவர்களுக்கு നാവിൽ കൊണ്ട് അച്യുതൻ തന്നെ ജ്ഞാനവിധിപുകയം വിളക്കളും സാന്തവും നീരും മണിന്ത് മേവിത്തൊഴു മണിയാരും പലവരും മിക്കതുകണ്ണൻ തിരുമൂർത്തി അക്കമിരാനോട് അയണമിന്തിരണമുഖരായ ഗുണാങ്കൾ எங்கும் பலந்தனதுண்டு பொக்க தொழுகிற்றாக கலியுகம் ஒன்றுமில்லை கண்ணடியார் கருள் செய்யம் அணையம் சுழவடி மூர்த்தி மாயப்பினான் கண்ணன் கண்ணில் நல்லன் குருகோர் காரிமாறன் சடகோபன் மலையம் சுழவடி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னன் குருகோர் காரிமாறன் சடகோபன் ஒளிபவள் ஆயிரத்தி பத்து உள்ளத்தை மாசரே எந்தையவாய் மணிக்குன்னத்தை அகசீரனை அறிமூர்த்தியாகி அறிவிழந்தனாயம் ஏசரபூரான் கவ்வை தோழி என் செய்யவாய் மணிக்குன்னத்தை அகசீரனை அதிமூர்த்தியை அறிவிழங்கரநாயம் ஏசனமூரவர்கவை தோழியன் செய்ய முறவர்கவை தோழியின் நம்மை என் செய்ய ராமரை கண்ணன்

மறுகாத கடற்புறவித்தா காரமர் வேணி நம் கண்ணன் தோழி அன்னையன் செய்ய உடன் சொல்லின் தோழிலே என்னையுணவு மக்காதில்லை அகப்பட்டேனை அமரர் முதல்வன் வந்துவராபதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் மலையுடையப்படுத்து என்னென்றென்றும் கூவிக்கொண்டு அலைகளில் வெள்ளியம்மானை அழிப்பியான் நம் கண்களால் கண்டு தலையும் வணங்களும் ஆகங்களோ தையலார் முன்பே முனையுண்டு தகனம் பாய்ந்து மருதிரபோய் முதல் தாய்த்து புல்லாய் ஏந்துகளில் தொண்டமாய் பிரானை என்னாள்களோ யாமுருகின்றது தோழி அன்னையன் கலந்து என்ன நஞ்சம் கூடிக்கொண்டு செடிய வானத்தில் இருக்க தேவபிரான் தோழி உலகதோரலோத்தி ஆங்கோலைகள் செய்து குதிரியாய் மணலூர் மணலூர்ந்து எம்மாடி எங்கள் பிரானுடைய துமடல் தன்னந்துடா அழர்கொண்டு தெருவதோரையல்லார் யாமடங்கா வழிதோற்றி நாடு விரைக்கவே கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் தன்னை விரைக்கொள் மொழி குருகோத்தரகோமன் சொன்னாதே ஓராயிர துளிப்பத்தும் உரைக்க வைகுந்தமாக கண்ணபிரான் தன்னை

ஆவிகாப்பார் உலகெல்லாம் நல்லிருளாய் நீரெல்லாம் தேரே ஓதிலிரவாய் நீத்தவெல்லாம் உண்டா நம் பாம்பனையான் மாறானால் ஆரல்லே வல்வினையே அவிகா பாரணி அவிகா பாரணியார் ஆள்கள் மண்ணின் மோடி அவிகாரமாய் ஓர் வல்லிரவாய் நீத்தவர் வண்ணன் என் கண்ணனும் வாரானால் பாவியே நெஞ்சமே நீயும் பாங்கல்ல பாங்கல்ல நெஞ்சமே நீலிரவு ஒழும்பொழுதென்று மாயம் வகையறியேன் பெரிய செவ்வாய் எங்காலேறுவாரானால் என் பெரிய சிந்தனோய் தீர்ப்பாரால் என்ன யாராய் அன்னையரும்

செயற்பாடொழியாய் செல்கின்றகம் கொள்வாய் பாலவன் சங்கே சக்கர தந்தோன்னால் தீப்பால வல்வினகன் தெய்வங்காலன் செய்கிறேன் செய்கிறேன் ஒரு வேறொழியாய் மெய்வந்தல் என்ன கண்ணனும் வாரானால் தைவந்தலன் நன்னல் வெஞ்சுடரில் தானடுமாய் வீங்கிருந்தன் துளியாய் அன்புடமையோர் அனிரடந்தோமரக்கன் செல்வனம் வாரானால் நெஞ்சிடலே பாரணியார் என்னுருகின்ற செய்கின்ற விண்ணகங்கொள்வாயால் வையாம் அனந்தபிரான் மாறானே பொன்னுரையால் சொல்லாது உலகோ உறங்குறையான் யோகு செய்த பெருமானே சிறந்த வேண்டோள் கிளர்ந்தவந்தாதி ஆயிரத்துளி பத்தால் இறந்து போய் வைகுந்தம் சேராவார் எங்கள் பெருமானே சிறந்த வேண்டோள் கிளந்தவந்தாதே ஆயிரத்துழைப்பத்தால் இறந்து போய் வைகுந்தம் சேராவா எங்கனே நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட வீடோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றால் என்ன முடிவது நீர் நங்கள் கோலத்து குறுங்குடி நம்பியை நான் நண்பர்களோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதன் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்ன முடியாது என்னோடு திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட வேலோடும் கொண்டல நம மார்வேல் திருமணவம் மண்டபோடும் நான்கு தோறும் வந்தெங்கும் நின்னிடுமேன்னையுமென்று அன்னையரும் முடிவு குன்னவார திருக்குறுங்குடி நம்பி நான்கும் தண்டும் வாழும் சக்கரமும் சங்கமும் நின்றதோனே கண்ணுள் நீங்க நெஞ்சுள்ளும் நீங்க கண்ணநீர்கள் என்ன அன்னையரும் முடிவு தேங்கள் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவேன் மாலை கண்டுடாயம் பொன்முடிவம் வடிவம் பாங்குதோறும் பட்டம் நாளம் பாலியன் பக்கத்தரை நோக்கி அன்னையரும் முடிவு தக்ககியத்தில் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட வேலோரி தொண்டவாயம் நீண்ட உருவங்களும் தக்கதாமரை கண்ணு பாவியே நாவியே தாமரை கண்ணும் கனிவாயும் நீலவேலையும் நான்கு தோலம் எண்ணஞ்சம் நிறைந்தவன் பயணங்குடிக்கு வளர்ந்து அன்னையாடுவதால் சிறந்த கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட வேந்த சோதி வெள்ளம் சூழ்ந்தார் நீண்ட பொன்மேனியுடும் இறைந்தொழிந்தான் நேமியங்கை உலகையில் நண்பகம் வைக்கும் நெய்யமெல்ல அன்னையே முனிது மெய்கள் மாட பொய்யும் வடிவு பொய்யனே குழல் தாழ்ந்த தோள்களம் பாவியே முன்னிற்கும் அன்னையிலும் முனைதே நான் கண்ணல் பாலமுதாகி அன்னையான நான் கண்டதே குழாங்கள் கைதொட சோதி வெள்ளத்தினுள்ளே எழுவதோர் உரு என்னென்றுள் எழும் ஆக்கமறிவரியானை அழியங்கள் இணையன் மலர் நாடி நன்குரு திருக்குறுங்குடிகளன் மேல் அரியணன் மலர் நாடு நன்குரு பத்தும் திருக்குறங்குடி அதன் மேல் அரிய கத்து வல்லார் வைக்கிறார் ஆழ்கடல் ஞானம் செய்தேனும் ஞானே என்ன கடல் ஞானம் ஆவேனும் ஞானே என்ன கடல் ஞானம் கொண்டேனும் ஞானே என்ன கடல் ஞானம் கீண்டேனும் கொண்டேனும் ஞானே என்ன கடல் ஞானத்தீசன் வந்தேரக்கலோ பழஞானத்தீர்த்திவயன் சொல்லுகிறேன்

എന്ന് கற்கங்கள் விஜயத்தேனம் யானே யானே என்னும் கற்கங்கள் விநாதன் வந்தேரக்கலோ கற்கங்கள் கிளையன் சொல்லுகேன் கற்கங்கள் என் மகள் காண்கின்றான் காண்கின்ற சும்பெல்லாம் யானே என்ன காண்கின்ற வெந்தி எல்லாம் யானே என்ன காண்கின்ற காத்தெல்லாம் யானே என்ன கடலெல்லாம் யானே என்ன காண்கின்ற கடல் வண்ண நேரங்களோ தாங்கின்ன உலகத்தீர்க்கென் சொல்லுகிறேன் காண்கின்றன் காரிகை என்ன செய்வான் ஜானே என்ன சீரமன் இறந்தவன் ஜானே என்ன உலகத்தில் கிவையன் சொல்லுகிறேன் செய்ய கனிவா என்ன திறம்பான சுவை கொண்டேனே என்ன திறங்காட்டிய திறம் திறம்பால கடல் வண்ண நேரக்களோ திறம்பால உலகத்தீர்க்கேன் சொல்லுகேன் திறம்பாதன் திருமகளை தினமே மலையேந்தினேன் ஞானே என்ன தலைவன் வந்தேரக்களோ இனவே கண்ணல்லீர் கிவையன் சொல்லுகேன் இனவே கண்ணியன் மகளுக்கு கணவே உத்தாழ செய்வேனும் யானை என்ன உத்தாழ அழைப்பேனும் யானை குத்தேனும் யானை என்ன

கொடிய புல்லுடையவனேரக்கலோ கொடிய உலகத்தீக்கிளையன் சொல்லுகேன் கொடியன் கொடியன் மகள் கோலங்கள் சுவர்க்கமம் ஞானே என்ன கோலமெல்லகமம் ஞானே என்ன முகில் வண்ண நேரக்கலோ போராங்க உலகத்தீக்கின் சொல்லுகிறேன் கோலம் திகழ் கோதையன் கூந்தன் பத்தம் வல்லார் பெரும் செல்வத்தராய் பூசிக்கணும் திங்கள் வந்தனை ஆயிரத்திலேமோர் பத்தம் வல்லார் உலகிலேந்த பெரும் செல்வத்தராய் திருமாலியார்களை பூசிக்க நோத்தார் அகிலமணி மணலோடு மலர் ஸ்ரீவர மங்கள நகர் வீழ்த்திருந்தாய் உனக்கு மிகையல்லே மலர் ஸ்ரீவர மங்கள நகர் வீட்டிருந்திருந்தாய் உன்னை காணுவதாவில் வீழ்ந்த நான் இங்கு தேனமல்ல இளங்கத்தவம்மாயர் மணிமான வீடு நகருரை சங்கு சக்கரத்தாய் தமிழே என்னை பொருளாக்கி அடிகொண்டாய் பரம்பரை வல்லவர் வளர்வார் ஸ்ரீவரமங்கல நகர்க்கு அருள் செய்திருந்தாய் அரிய செய்து ஸ்ரீவரமங்கல நகர் ஏறி வைத்திருந்தாய் உன்னை கூவழே எனக்கு எவ்வளவு கை அற்புதங்கள் செய்ய கருமேணியம்மாவியர் வைய தேவரரா ஸ்ரீவரமங்கல நகர் கைதொட விருந்தாய் கண்ணா என்னவெண்ணையாருடைய மரணாயனே மணிமாணிக்கத்துடன் அடியே என்னப்பனே கண்ணா നായരുടെ மணிமாணிக்க துணையமாம்புழன் ஸ்ரீவரமங்கலத்தவர் கைதொழ உரை வானமாமலையே அடிய மாணவர் குழந்த உலகுக்கோர் முந்தை தாய் உலகவே உலகம் வேத வேள்வியரா ஸ்ரீவரமங்கல நகர் அந்த மேல் புகழாய் அடியேனையகத்தே வைத்தமாய வல்லன் ஆமவனங்களை தனன் அகத்தியன் நயம் நீ அருந்தேத்தில் வீழ்ந்தார் மணிபாடனே ஸ்ரீவரமங்கை வாடனே என்னும் புகழ் கரிய வெந்தாய் உள்ளின் வாய் பிளந்தாய் உள்ளின் வாய் பிளந்தாய் மனிதன போயினாய் எளிதே நடத்த எங்கல்ல வாயவனே கருமாணிக்க திருநாள் மறைகள் வல்லார் மனிதன் ஸ்ரீவரமங்கை உள்ளிருந்த வெந்தாய் அருளாயுமாறே உனக்கு உனக்கோர் கைமாறு நான் உன்னிலே எனதாவிய முழுதே கரும்பம் பிறந்த மனிதன் சீவரமங்கை நாலு போந்தண்டுடாய் முடியாய் தெய்வநாயகன் திருவிக்கிரமனை நமது குயிலும் முடிசோள் குருத்துள்ளவை தன் ஸ்ரீவரமங்க வேயவத்துடன் கைகள் பாடவல்லார் வானோர் காராமதுரமங்கலத்துடன் கைகள் பாடவல்லார் வானோர் காராமுதே ஆதித்தருளா ராமதே நின்பாளன்பாய நீராயிரந்து கரையா உருக்கை திருக்குடந்தை ஏராகோளம் திகழ கிடந்தார் கண்டேன் அன்பாய நீராய் இழந்து கரையா குழந்தை ஏராகோலம் திகழ கிடந்தாய் கண்டேடமானே என்னையாள் வாடு எம்மாவும் வேண்டு பார்த்தால் அவாயிலேகமலம் சிடி விசை கண் குழந்தை அம்மா மலர் கண் மலர்கின்றானே என்னான் செய்ய நான் செய்ய எண்ணுகின்றார் உன்னால் அல்லாத ஒன்றும் குறவேண்டார் கிடந்தாய் அடியே நருவானார் சென்னால் என்னால் அண்ணார் உனதால் பிடித்த செல்லங்கே உழப்பியானே குழந்தை கிடந்தாய் உன்னை காண்பாய் ஆகாசத்தை அங்கு அழுவன் தொழுவன் தொழுவன் ஆடிக்காந்தன் பாடி அளத்துவன் தொழுவை விளையாள் பக்கம் நோக்கி நாணிக்கவன் சிறுவன் பழ குழந்தை கிடந்தாய் செந்தாவரை கண்ணா சேரும் இசையே அமுதே அறிவின் பயனே அறிய எண்ணம் பத்துடைய செங்க கருமையிலே பவன கொண்டு நான் தோழமை கொண்டாய் குழந்தை திருமாலே தரியேன் சரணம் தந்து என் சன்மங்களையாக மத்திலேன் பலவாய் பழையாய் பிறந்து கிடந்த மாமாதாவி சரிந்து போது பிடித்து போத இசை நீக்கு இருத்துமம்மானே செழுமாமணிகள் சேரும் திருக்குழந்தை அசமில் உலகம் பரவ கிடந்தாய் காணவாராயா மாயா மூர்த்தியாய் ஆறாமுதாடியே அகமே சித்தி வினகல் பிறந்தாய் திருக்குழந்தை ஊரா உனக்காட்பட்ட அடியன் என்ன மாயா மூர்த்தியாய் அராமலாடியே நாவே அநேதித்திராவினகள் தீர எண்ணையாண்டாய் குழந்தை ஊரா உனக்கால் பட்டம் அடியேன் என்ன உடல் வேற்றுமையோடு அவளை கலங்களவேதனாக கொண்ட மலையா சொன்னா போராயிரத்துளை பத்து மழதீர வல்லார் தாமர் மாடே நோக்கி வேற்றுமையோடு கொண்டார் சொன்னார் போராயிரத்து பத்தம் மழதீரவல்லார் காமர்மானே நோக்கி வைகளமுடைய மானார் வந்தவ மதுமல்லி சோழகள் சோழ் திருவல்லவாள் சோழகள் திருவல்லவாள் உரையும் கோனாரை அடிய நடிகோதுமணிந்தன் திருவல்லவாள் நகருள் நின்றவிரான் அடிநீர் அடியோம் கொண்டு சூடு மலர் பாடுகள் வேதமொழி பரமத்திரவோன் முழக சோம புகழோட கந்திருவல்லவாள் நம்பிரானது நன்னலமே தொழில் நீர்கள்

பசுந்தன்னலுமாயோங்கு மலச்செழுங்கான திருவல்லவாள் மான்குரல் கோலப்பிரான் மலர்த்தாமரை பாருங்கள் மேலே பூந்தளம் கூடுங்கள் பாவரல்லே போல நடந்தளத்து உயர்ந்தாமல் கண்டவேந்தன் திருவல்லவாள் நாதனங்காலம் உண்டா நம்பிரான் தன்னை நாடு நாடும் மேடென்கிறேன் தொழக்கூடுங்கள் நன்னுதலே ஆடுவது உடல் வண்டிகளை பாடும் திருவல்லவாள் சுழலை மலை சக்கர பெருமானது தொல்லருள் விளையாள் தொடர்கோடுங்கள் தொழுநீர்வாள் தொல்லருள் மன்னம் என்ன திருவல்லவாள் நல்லருள் நம்பெருமான் நாராயணன் நாம நம்பெருமான் சேமங்கள் திருவல்லவாள் சேமங்கள் தென்னகர் மேல் செப்புவா சிறந்தார் பிறந்தாரங்களாயிரமுடைய நம்பெருமானடி மேல் சேமங்கள் தென்குருவோர் திருவல்லவாள் சேமங்கள் தென்னகர் மேல் செப்புவார் சிறந்தார் பிறந்தவாறு பெரியவாறு செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டி நின்று போனமாய் எங்களோடு ஒக்கணதாவியை நின்று நின்று உரைக்கு உண்கின்றான் இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்னவள் சேர்வதாரும் வளர்ந்தவாறு பெரியவாறு செய்து ஐம்பத்தி திறங்கள் ஆட்டியிட்டு செய்துபாடனோடு பொக்கனதாவியை நின்று நின்று உருக்கி உண்கின்னா இச்சிறந்தவான் சுடரே உன்னையந்துகள் சேர்வது மாயவாய் விடவாய் விளந்தது பெண்ணையுன் செய்கை மீட்கும் முதுவைய முதல்வா உன்னை எங்கள் பெய்வனையும் மழையுண்ட இல்லை பேர்ந்தோர் சாரிலை செய்த வாதவண்ணார் சிறந்திருச்சி நீயும் தாமரை கண்கள் நீர் மல்கா பையவே இளையும் வந்து என்னஞ்ச உருக்குங்களை கொண்டு போய் கடந்த உயிருண்ட உபாயங்களை சடையானும் நின்னிட வேறலாம விளங்க நின்னத போல் குடைந்து என் உயிரை உருக்கி உண்ணுமேவனுக்கு ஆயிரம் படைத்தவர்கள் மணவால் வரையேற்று மலைகாத்தவன் படைத்துண்டு விழுந்து கடன் மணந்த மாயங்கள் எண்ணந்தோறும் நெஞ்சு உலகம் உண்மையோடு உண்மையா தாய் வந்து என் கண்கொடாவகை நீ கரந்தன்னை செய்கின்ற என் கரிய மாணிக்கமே என் கண்கட்கு திங்கொள்ள ஒரு நாள் அருளாயும் திருவுருவே திருவன் கருவன் வேற்றிருந்த படைத்திட்ட கருவன் திருநாயகவை கேட்குந்தோறும் என்னஞ்சம் அறிவோரம் கண்டே என் செய்ய அறிய இருந்தவாறு அங்கே நின்றார்கள் முடியா ஈரடியால் முடித்து கொண்ட முக்கிய கரைந்துவோம் என்னஞ்சனின் தனக்கு கரைந்துவோம் கொடிய வாழ்வினையே உன்னை எண்ணுகள் கூடு ஒரு நீரை கரைந்தவாறு அமர்ந்தே நாடும் வண்ணம் சொல்லாய் நச்சினாகணையான் தலைவன் மாறுத்த வந்தாரே ஆயிரத்துலேயோர் மொத்தம் வல்லார் மாகவை கொண்டத்து மகள் வயது வருவைகளாய் புருஷன் மாறுத்த வந்தாரே ஆயிரத்துலேயோர் மொத்தம் வல்லார் மாகவை கொண்டத்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி பல்லாண்டு என்றோள் மணிவண்ணா அடியோ மாடன் என்னோடும் பிரிவினை ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் பலமார்கள் மங்கையும் பல்லாண்டு வடிவா சூரியத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைபோ வழங்க அப்பா நியமம் பல்லாண்டு पराक्रमा रामार्याज्ञावर्तदामभिवर्तदा रामार्याज्ञाप्रतिभाजनमज्जला रङ्गव्यापिणे भूयायुनोदरेषणे श्रीमन् श्रीरङ्ग श्रीमवद्रवामृजं संवर्धया श्रीमन् संवर्धया नमस्ते शरणनादाय மதுரம் வாழ்கிறவாய் உழைப்பிள்ளை மாதகவால் வாழும் மனவால மாமுனிவன் வாழியவன் மாறந்திருவாய் உழைப்பருளை மாநிலத்தோ சேரம் பணி உரைக்கும் சேராமரை தாயின வாழிய சேவாடு திருநாமி வாழிய துயமார்பம் முருடோரும் வாழிய சுந்தர திருத்தோழின வாழிய துயமேந்திய முக்கோலும் வாழிய கருணபங்கிய மந்தினை வாழிய உயிலாத மனவாள மாமணி முந்தி வாழி புகழ் வாழி வாழிய வாழ அரங்கலர் வாழ